அப்பா உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன் வசையத்தும் செய்து கொள்கின்றேன் எங்களுடைய நோன்பை கழிக்க வேண்டும் எங்களுடைய இரவுகள் கழிய வேண்டும் எங்களுடைய மகற்காலங்கள் கழிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய பேராமருடன் நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம் கடைசி பத்தையும் எதிர்பார்த்திருக்கின்றோம் அந்த பத்துக்குள்ளேயே ஒதிந்திருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய லேலத்தூர் பதிலையும் எதிர்பார்த்திருக்கின்றோம் இப்படியாக இன்னொரு அமல்களுக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அம்மா சுல்தான கடந்த காலங்களில் செய்து முடித்த அத்துணை நற்கடகங்களையும் அம்மா பொருந்திக் கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வர இருக்கின்ற காலங்களில் எஞ்சிருக்கக்கூடிய நாட்களில் அம்மா சுகான நல்லவர்கள் செய்து அவரின் பக்கமாக நெருங்குவதற்கு அம்மா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களை தெரியாதே ரமதானுடைய மாதத்தை பொறுத்தவரையில் பல வகையான திருநாமங்கள் பல வகையான பெயர்கள் சொல்லி ரமபான் அழைக்கப்படுவது வழக்கம் ரமதானை ரமதானுடைய வாதம் என்ற குரான் பாராட்டுவது போன்று ஷஹருல் குரான் குரானுக்குரிய மாதம் சுவர்க்கத்தை எல்லாவிடத்தில் வேண்டக்கூடிய மாதம் நரக விடுதலைக்குரிய மாதம் அன்னதானங்கள் கொடுத்து பரோபகாரங்கள் செய்து அல்லாவின் பக்கமாக நெருங்குவதற்குரிய ஒரு மாதம் பாவ மன்னிப்பு தேடுதலுக்குரிய ஒரு மாதம் என்று சொல்லி இந்த மாதத்துக்கு பல வகையான திருநாமக்கள் பெயர்கள் இருக்கிறது அவைகள் அனைத்தையும் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் அதுல மிக முக்கியமான ஒன்றுதான் ஷஹூத் தௌபா பாவ மன்னிப்புக்குரிய மாதம் நம் அனைவரும் குற்றவாளிகள் தவறு செய்து கொண்டே இருக்கின்றோம் அல்லாஹ் மன்னித்துக் கொண்டே இருக்கின்றான் சில இடங்களில் பாவத்தை பற்றி சொல்வதற்கு முன்னால் அல்லா பாவ மன்னிப்பை பற்றி சொல்லியிருக்கிறார் அல்லாவுடைய வழக்கம் அல்லா பாவத்தை பற்றி சொல்வதற்கு முன்னால் பாவ மன்னிப்பை பற்றி சொல்லியிருக்கிறார் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அல்லாஹ் மன்னிப்பதற்காக வேண்டி கதவுகளை திறந்து வைத்திருக்கின்றார் சுவர்க்கத்துடைய கதவை திறந்து வைத்து நரகத்துடைய கதவை மூடி வைத்திருக்கின்றான் விளங்கிட்டிருக்கின்றான் என் பக்கமாக நெருங்கி வா என்று என்னை என்னையும் உங்களையும் அழைக்கின்றான் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பாவ மன்னிப்புக்குரிய ஒரு உடையத்தை மாத்திரம் கருத்தில் கொள்ளுங்கள் அல்லாஹிடத்தில் பாவ மன்னிப்புக்காக வந்து வாக்கேற்கும் பொழுது ஒரு உடைய எப்போதுமே ஞாபகத்துக்கு வர வேண்டும் உலகத்தில் முதல் முதலாக செய்யப்பட்ட வழக்க வழிபாடு ஈமானுக்கு இப்ராஹிம் அதற்கு ஆதம் இந்த பூமிக்கு மேல செஞ்ச முதலாவது ஒரு முக்மீனாக ஒரு முஸ்லீமாக தான் உலகத்துக்கு வந்தார்கள் கொண்டு ஈமான் கொண்ட நிலையில் தான் உலகத்துக்கு வந்தார்கள் அந்த ஆதம் அலைஹிஸ் சலாத்து வசலா வரும் பொழுது கடைசியா அந்த இடத்திலிருந்து வரும் பொழுது ஒரு வார்த்தையை ஒரு துவாரை ஒரு திருவாரை ஒரு பாவ அமைப்பை தான் எடுத்துக் கொண்டு வந்தார் ஹதரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடமிருந்து கடைசியாக அந்த இடத்திலிருந்து விடைபெற்று வரும்போது அவர்கள் சில கனிமாக்களை சில வார்த்தைகளை தான் எடுத்துக் கொண்டு வந்தார்கள் என்ன வார்த்தை தெரியுமா அந்த வார்த்தையை குரான் விவரிக்கிறது குரான் சொல்லித் தருகிறது ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا ونكونن من الخاسرين இது ஹசரத் ஆதம் அலஹி சலாத்து அவர்கள் செய்த தௌபாய் இது அவர்களுடைய இது அவர்களுடைய பாவ மன்னிப்பு தெரிந்த விதம் இறைவா நாங்கள் அநீதி இழைத்து அநியாயம் செய்து பாவங்கள் செய்து உனக்கு எதையும் நாங்கள் எந்த கஷ்டத்தையும் நாங்கள் உனக்கு ஏற்படுத்தவில்லை வளர்ந்த அன்புசலா எங்களுக்கு நாங்கள் அநீதி இழைத்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த அநியாயங்களை எல்லாம் நீ மன்னித்து எங்களின் மீது கடமை காட்டி எங்களையும் உன்னுடைய நல்லடியார்களாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றிருந்தால் நாங்கள் நிரந்தரமான கஷ்டத்துக்குள்ள மக்களாக மாறிவிடுவோம் எங்களை மன்னித்தருவாயாக எங்களை பொறுத்தருவாயாக என்று துவாரைத்தான் என்ற இஸ்திகாரைத்தான் அதன் ஆதம் அலைஹி ஸலாத்து அவர்கள் இந்த பூமிக்கு மேல முதலாவது செய்தார் ஆனால் ஒரு உடையத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் பாவ மன்னிப்பு கிடைக்கிற மாதம் கையேந்து துவா செய்த மாதம் அல்லாஹுடத்துல வந்தாடுகிற மாதம் அல்லா பாவங்களை மன்னிப்பான் என்ற உறுதி எங்களுக்கு தந்திருக்கிறார் ஆனால் எந்த பாவத்தை தெரியுமா அல்லாஹுக்கும் அடியானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவில் ஏற்பட்ட குறைபாடுகளுக்கான மன்னிப்பை அல்லா நிச்சயமாக வழங்குவார் ஆனால் உலகத்தில் செய்த பாவங்கள் மனிதனுக்கு மனிதன் செய்த பாவம் மனிதனுடைய ஹக்குகளையும் மனிதனுடைய உடமைகளையும் மனிதனுடைய சொத்துக்களையும் மனிதனுடைய பணத்தையும் மனிதர்களுடைய அபாரியங்களிலும் விளையாடின விளையாட்டு அதிலே சூறையாடின சூறை அதாவது கலவுகள் அதிலே நடந்து கொண்ட விதம் அல்லா சொல்லுவார் இதை பற்றி மன்னிப்பதற்குரிய அதிகாரத்தை நான் என்னிடத்தில் வைத்துக் கொள்ளவில்லை அந்த அதிகாரத்தை அவர் அவர்களுக்கே கொடுத்துவிட்டு அவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள் பெற்றோருக்கு செய்த துரோகத்துக்கு மன்னிப்பு அம்மா அவரிடத்தில் அல்ல பெற்றோருக்கு செய்த துரோகத்துக்கு மன்னிப்பு பாவ மன்னிப்பு அல்லாஹிடத்தில் அல்ல பெற்றோரிடத்தில் தான் போய் கேட்க வேண்டும் மனைவிக்கு செய்த அநியாயத்துக்கு மன்னிப்போம் மனைவிடத்தில் தான் கேட்க வேண்டும் குழந்தைகளுக்கு செய்த அநீதிக்கு குழந்தை விடத்தில்தான் போய் கேட்க வேண்டும் பக்கத்து நாட்டுக்காரனுக்கு செய்த அநியாயத்துக்கு ஆபத்தில்தான் போய் கேட்க வேண்டும் அகந்தர சொத்தில் துரோகம் செய்திருக்கிறோமா அகந்தர சொத்தில் துரோகம் செய்திருக்கிறோமா அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே உலகத்தில் பாவம் என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவம் அநேகமான சகோதரத்துக்கு பாவம் என்றே புரியவில்லை தவறென்றே விளங்கவில்லை சொத்துக்களை எப்படி பிரித்துக் கொள்ள வேண்டும் ஒருவருடைய வபாத்துக்கு பிறகு அவருடைய உடைமைகள் எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும் மனைவிக்கு எப்படி கொடுக்க வேண்டும் குழந்தைகளுக்கு எப்படி பங்கிட்டு கொடுக்க வேண்டும் எது ஹலால் எது ஹராம் இன்னல் ஹலால பையினும் ஹரான பையினும் அன்பான பெற்றோர்களை சகோதரர்களே குற்றவாளிகளாக அவர்களை சந்திக்க வேண்டாம் சில சந்தர்ப்பங்களை உலகத்துக்கே நலவு செய்திருப்போம் குழந்தைகளுக்கு துரோகம் செய்திருப்போம் உலகத்துக்கே நலவு செய்திருப்போம் குழந்தைகளுக்கு துரோகம் செய்திருப்போம் எப்படி தெரியுமா துரோகம் மிக தெளிவாக சொன்னார்கள் குழந்தைகளுக்கு மத்தியில் ஏதாவது நீங்கள் கிஃப்ட் ஹதியாக்கள் கொடுப்பதாக இருந்தால் எங்களுடைய சமூகத்தில் பழக்கம் இருக்கிறது குழந்தைகளுக்கு என்ன செய்வார்கள் பெற்றோர்கள் அவர்கள் சம்பாதித்த கட்டப்பட்டு உடைத்த உறவைகளை எல்லாம் பங்கிட்டுக் கொடுப்பார்கள் பங்கிட்டு கொடுக்கும் பொழுது எப்படி என்னுடைய அனைத்து குழந்தைகளும் என்னை சரிசமமாக பார்க்க வேண்டும் என்பதை ஒரு பெற்றோர் விரும்புவார்களோ ஒரு பெற்றோர் விரும்புவார்களோ அதே போன்று குழந்தைகளுக்கு நீங்கள் பங்கிட்டு கொடுக்கும் பொழுதும் ஜீவிய காலத்தில் நீங்கள் வாழக்கூடிய காலத்தில் உங்களுடைய உடைமைகளை குழந்தைகளுக்கு பங்கிட்டு கொடுக்கும் பொழுதும் சபை சமமாக பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை செல்லவாக அடைய சொல்ல மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் அதுல நாங்கள் பாகுபாடு காட்டுவோம் என்றால் அதுவும் அநியாயம் என்ற கருத்து அதிசயம் மிக தெளிவாக இருக்கிறது அன்புரிய நண்பர்களை சகோதரர் எத்தனையோ நோம்பாளிகள் எத்தனையோ நோம்பாளிகள் அவர்களுடைய நோம்பினால் அவர்கள் நவைத்து சோமபதன் என்று சொல்லி நோம்பு பிடித்திருக்கட்டும் அல்லாஹுக்கு சொந்து என்று நோம்பை திறந்திருக்கட்டும் அல்லது அவர்கள் உள்ளத்தால மனதால நீயத்து வைத்து நோம்பு பிடித்தார்கள் அவர்களுக்கு விரும்பின விரும்பின துவாரை ஓடி நோம்பை திறக்கட்டும் பிரச்சனை கிடையாது ஆனால் அன்புக்குரிய சமூகத்தை அவர்களுடைய நோம்பினால் அவர்களுக்கு ஏற்பட்ட லாபம் என்ன தெரியுமா வெறுமனை பசித்திருந்ததும் தாகித்திருந்ததை தவிர வேறு எதிலும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை அந்த நோம்பை விட்டு அல்லாம் தேவையற்றவன் இப்பொழுது கூட பல நூறு சகோதரர்கள் உம்ராவுக்காக வேண்டி இஹராம் கட்டிய நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அம்மா நாம் அனைவர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உம்ராக்களை நசீவாக்குவார்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுகளை நசீவாக்குவாராக சொன்னாங்க சொல்லல்லாஹு அறிவு சொல்லம் அல்லாஹ் மன்னிப்பாரா அல்லாஹ் பொறுத்தருள்வாரா இஹ்ராம் அணிந்த நிலையில் லப்பைக் அல்லாஹும் லப்பைக் யாமா வந்து விட்டேன் ஆஜராகி விட்டேன் சமூகம் அளித்து விட்டேன் என்று சொல்லி தக்பீர் முழக்கத்துடன் மக்கள் உம்ராவுக்காக வேண்டி புறப்படுகிறார்கள் ஹஜ்ஜிற்காக வேண்டி புறப்படுகிறார்கள் அவர்களுடைய சத்தம் முதலாவது வானலோகத்தை அல்ல அவருடைய சத்தம் அல்லாஹுடைய அரிசை அல்ல அவர்களுடைய இந்த சத்தம் இந்த ஓசை அவர்களுடைய தலைக்கு மேலே போவதற்கு முன்னால் எவ்வளவு தூரம் வாய்க்கும் தலை உச்சிக்கும் எவ்வளவு தூரம் இந்த சத்தம் என்று சொல்லக்கூடிய சத்தம் அவருடைய தலைக்கு மேலே போவதற்கு முன்னால் தலையினுடைய எல்லையை தாண்டி மேலே போவதற்கு முன்னால் மேலே இருந்து சத்தம் வருகிறது சாதை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஏன் இங்க இங்க இங்க இருக்கிற கடை ஹராம் மல்பசுகு ஹராம் மஷ்ரபு ஹராம் கூலிக்கெடுத்த கடையில பள்ளிக்கடை அனாதைகளுடைய கடை விதவைகளுடைய கடை மார்க்கத்தை முதலாவது படிக்கிறது இந்த நாட்டில் எங்களுக்கு இருக்கிற பஞ்சம் மார்க்கம் தெரியாத பஞ்சம் மார்க்கம் தெரியாத பஞ்சம் ஒரு இடத்தில் நான் இதை விலகிக் கொள்ள சொல்லுகின்றேன் ஜும்மாவுடைய நாள் ரமதாருடைய நாளம் இந்த பாடங்களுக்கு சௌபா செய்யுங்கள் பள்ளியில ஒரு கடையில தொழுகைக்காக வேண்டிய கடை மூடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி போர் போடுறது ரொம்ப லேசி போடுறது லேசி எத்தனையோ பேர் போட்டு கொண்டு இருக்கிறாங்க அந்த கடைக்குள்ள அந்த வாக்கு வீரர் ஒருவரத்தில் ஒரு கடையை கூடிக்கெடுத்திருந்தோம் அநேகமான சகோதரர்கள் லீசுக்கு கூலிக்கு அதுக்கு என்னோ பேர் சொல்லுவார்கள் எது இருந்தாலும் பிரச்சனைகளை கூலிக்கு ஒருவருடைய கடையை ஒருவர் எடுத்திருக்கிறார் அதில் வியாபாரம் செய்வதற்கு ஒருவருடைய வீட்டை ஒருவர் எடுத்திருக்கிறார் வசிப்பதற்காக என்பதாக வைத்துக் கொண்டிருக்கிறார் ரெண்டு பேருக்கு இடையில எக்ரிமெண்ட் மூணு வருஷம் எக்ரிமெண்ட் நாலு வருஷம் எக்ரிமெண்ட் திருவள்ளமாக இருக்கின்ற பிரச்சனை கிடையாது கடை தொழில் கொண்டிருக்கிறோம் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த கடைக்கோ அந்த வீட்டுக்கோ உரிய சொந்தக்காரன் மௌத்தாகிவிட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் வபாத்தாகிவிட்டார் திடீரென்று வபாத்தாகிவிட்டார் அகால வரலாகிவிட்டாரே என்று சொல்லி வைத்துக் கொள்ளுகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே தெரியாதே தொழுகைக்காக வேண்டி கடை மூடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி போட் போட்டிருப்பது போன்று இறை ஆண்டு சௌபா செய்கிறது சொல்லும் பொழுது வெறுமனை கண்ணால கண்ணீர் விட்டு வரல இருபத்தி ஏழு வருகிறா ஏசிக்காவுக்கு ஆயத்தமா உம்ராவுக்கு போறதுக்கு ரெடியா நோவு திறக்க போகிறோமா இஸ்தார் செய்ய போகிறோமா அனைத்தையும் செய்வதற்கு முன்னால் இந்த பாவங்களுக்கு சௌபா செய்கின்றன இந்த பாவத்துக்கு சௌபா செய்கின்றது மிக உறுதியோடு சொல்லுகின்றேன் இது நடக்காத வரையில எங்கள் தொழுகையை விட்டு உங்கள் தேவையற்றவர்கள் இது நடக்காத வரையில எந்த அச்சை விட்டு வந்தால் தேவையற்றவன் இது நடக்காத வரையில எந்த நோக்கை விட்டு வந்தால் தேவையற்றவன் இது நடக்காத வரையில என்னுடைய நாடகத்தை விட்டு வந்தால் தேவையற்றவன் எங்களுடைய மார்க்கம் எங்களுடைய சரீரத்தை எங்களுடைய தீ அது நாடகமாக மாறிவிடும் மறந்து விடாது மார்க்கத்தினுடைய கஷ்டமான பகுதி கொடுக்கல் வாங்கல் பஜார்ல நாங்கள் முஸ்லீம்களாக வாழ்வது அல்லா அவருக்குரிய சௌகரியத்தை எனக்கு உங்களுக்கு தந்தருவானா எனவே அன்புக்குரியவர்களே சகோதரர்களே சௌபாவுக்குரிய மார்க்கம் நான் மார்க்கம் மூன்று விடயத்தை வலியுறுத்துகின்றேன் இருபத்தேழு சந்திப்போருமா அல்லாஹ் இறக்கம் உங்களுக்கு நசிவாக்குவதா ஆயிரம் மாதங்களை விடந்தோம் விடவும் ஒரு சிறந்த இரவை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் அது நான் சொல்ல இல்லை சொல்லவும் இல்லை அதை அல்லாஹுவாகவே சொல்லிவிட்டார் إنا أنزلناه في ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح அந்த ليلة القدر الله نصيبك அந்த லைலத்துல் கதிரை அடைய வேண்டும் என்ற ஆசையில் நோம்பு விதியாக்கப்பட்ட கடமையாக்கப்பட்ட நாள் தொட்டு இறையடி சேரும் வரைக்கும் சொல்லல்லாஹு அலி வசல்லம் என்ற அமலை தவறவிடவே இல்லை ஆட்டிக்காமல் இருந்தார்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சில விடயங்கள்ல நான் பத்து நாளைக்கு பள்ளியுள்ளுக்கு பேச சொல்லிக் கொண்டா காத்திருந்துட்டா இந்த பிள்ளைகள் எங்க போறாங்க எங்க வராங்க எந்த கதையுள்ளுக்கு போறாங்க யாருடைய பிறந்துறாங்க யாருடைய வாராங்க என்றது ஒன்றுமெனக்கு தெரியாது இருந்தால் இப்ப நீங்க கண்டு காப்பது உங்களுக்கு முக்கியம் உங்களுக்கு முக்கியம் ஒரு தருமியத்தில் அவ்வளவு வாழ்க்கையில இதுக்கெல்லாம் உபாதம் இருக்கிறது இதுக்கெல்லாம் அழகான உதாரணம் இருக்கு அலிசல்லாம் ஒரே சந்தர்ப்பத்தில் ஒன்பது மனைவிமார்களோடு இருந்தாங்க ஒன்பது மனைவிமார்கள் ஆனா ஒன்பது பேரும் அது நீங்க நினைச்சவாட அதே சந்தர்ப்பத்தில் நல்லா என்ஜாய் பண்ணினாங்க என்ஜாய்மெண்ட்டுக்கு தான் இந்த மனை இல்ல ஒன்பது மனைவியும் ஒன்பது கேரக்டர் வயசுல குறைஞ்ச ஒரு பெண் ஒரு விதவ பெண் மாத்திர மௌத்தான ஒரு பெண் பிள்ளைகளோட இருந்த ஒரு பெண் இஸ்லாத்துக்குள்ள வந்த ஒரு பெண் தலாக்கு சொல்லப்பட்ட பெண் ஒரு பெண் தலாக்கு வாங்கிக் கொண்டு ஆவித்த தலாக்கு வாங்கிக் கொண்டு பெண் வாரா அந்த பெண்ணையும் சொல்லும் திக்காக சொல்லி காட்டினாங்க இந்த சபையில யாருக்கும் சொல்ல முடியாது என்னுடைய மனைவியை போல ஒரு மனைவியை நபி முடிக்க இல்லை சொன்னேன் இஸ்லாமுக்கு வந்தவர்களா ரிவர்ஸா சும்மா சாதாரண ரிவர்ஸ் அல்ல யூரப் பெண்மணி சொகையாவிற்கு பெரிய தலாக்கு செல்லப்பட்ட பெண்மணி ஜெயினப்பின் பெண் ஒரு பெண் ஆயுஷ ஒரு அடிமையாக இருந்து உரிமையிடப்பட்ட பெண் மாரியத்தை கொடுத்தியாரதையவாகத்தாராட்டா குழந்தைகளோட வந்த ஒரு பெண் உங்க சரதாரதியமாக எங்களுடைய நபி எங்களுக்கு எல்லாத்திலே எக்ஸாம்பிள் உதாரணம் காட்டிட்டு போயிருக்கிறாங்க வாழ்ந்து காட்டினாங்க தலாக்கு சொல்லப்பட்ட பெண்ணை முடிக்கிறாயா அதுவும் எங்க சொன்னது குழந்தைகளோட வார குழந்தைகள் ஒரு பெண்ணை முடிக்கிறாயா அதுவும் எங்க சொன்னது இஸ்லாத்துக்குள்ள வந்த ஒரு பெண்ணை முடிக்கிறீங்களா அதுவும் ஒரு சொன்னது ஆனா இஸ்லாத்துக்குள்ள வந்த பெண்ண முடிக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் என்றதுக்கு இடத்துக்காகக்குள்ள இருந்து கொண்டே செல்வமாக ஒரு செல்லம் நடந்து காட்டினாங்க ஏண்டா இடத்துக்காகத்து வந்திருந்தா செல்லல்லா செல்லம் பத்து நாளைக்கு நரிசல்லாஹு அலைவ செல்லம் யாருடைய வீட்டுக்கும் போக மாட்டாங்க பள்ளியுள்ளுக்கு இருப்பாங்க இந்த ஒன்பது பெண்மணிகளும் என்ன செய்வாங்கன்னா அவங்க அவர்களுடைய உண்மால குடும்பத்துக்கு போயிடுவாங்க சொந்தக்காராக இந்த வீடுகளுக்கு போயிடுவாங்க ஏன்னா கணவன் வீட்டுக்கு வரமாட்டாரு கணவன் பள்ளி நேர்த்திக்காம இருக்கிறாங்க நாங்க பத்து நாளைக்கு வீட்டுல இருந்து பள்ளியில இருந்து என்ன வீடுகள் இருந்து என்ன செய்ய உமா விட்டுட்டு போய்க்கிடுவாங்க ஆனா எல்லாரும் போனா அந்த சஃபியா தொகையை இஸ்லாத்துக்குள்ள வந்த பெண் அந்த யூரப் பெண் நஜரானுடைய பிரதேசத்தை சேர்ந்த பெண் பாவிச்சுக்கும்போது சொல்லி அந்த பெண்ணை நாலு சோருக்குள்ள மூடிட்டு போறது இஸ்லாம் அல்ல மனைவிக்கு நான் என்ன செய்யணும் இது எந்த கதை அல்ல இது ஆளமுடைய கதை அந்த சொல்லமாக அவர் சொல்லம் உடைய வாழ்க்கையை படியுங்கள் மற்றவர்கள் அக்கா செய்யணும் சொல்லமாக சொல்லம் தொழுகைக்கு பிறகு அந்த சபையாவை பள்ளி வாசலுக்கு எடுப்பாங்க பள்ளிக்கு எடுப்பாங்க மஸ்ஜிது நபவியில பள்ளிக்கு அந்த பெண்மணி வருவா அந்த பெண்ணோடே கரைத்துக் கொண்டிருப்பாங்க பேசிக் கொண்டிருப்பாங்க இந்த ஆயிஷா அபோபக்தருடைய உமரே அவரோட இந்த பெண் யார் வீட்டுக்கு போவா இந்த பெண்ணுக்கு யார் சொந்தம் இந்த பெண் யார் வீட்டில் போய் சேர போறா சொல்லமா சொல்லம் நினைச்சா விளங்கினாங்க இந்த பெண்ணுக்கு இருப்பது நான் மட்டும்தான் நானே அதுக்காக இருக்கிறேன் அந்த பெண்ணை பள்ளிக்குள் அழைத்து கலைத்துக் கொண்டிருப்பாங்க பேசிக் கொண்டிருப்பாங்க அந்த பெண் அவசரப்படுவா யார சூழல்லா நான் போறதே விட்டு விடுங்களேன் என்று சொன்னா சொல்லலாம் தெரியுமா சொல்லுவாங்க அவசரப்படாதே உமா நான் இந்த இரவு நேரத்துல உங்க வீட்டுக்கு தனி அனுப்ப மாட்டேன் நான் உன்ன வீட்டுக்கு வாசலடைக்கு கொண்டு போய் விட்டு விட்டு வருகிறேன் இதுதான் எங்க நபியினுடைய பழக்கம் இதுதான் சொல்ல காட்டி தந்த முறை மற்றவரது அக்க பதாமிச்சு கொண்டு மற்றவனுக்கு துரோகம் செஞ்சுட்டு நான் யுத்தத்துக்கு போகல மதுருடைய யுத்தம் நடக்குது மதுரை யுத்தம் நடக்குது யுத்தத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்ன யுத்தம் இது பதில் யுத்தம் இது அந்த கல்ல இது இது தபூக்கல்ல இஸ்லாத்தில் நடந்த முதலாவது யுத்தம் அந்த யுத்தத்தை பற்றி பால் பேசியிருக்கிறது அந்த பதிலுக்கு சொல்லமா சொல்லம் போருக்கு காயக்கமாக்குறாங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க நிச்சயம் பேர் இல்ல ஆனாலும் ஒரு சில சகாபாக்களுக்கு தர்ம சங்கடம் அதுல முக்கியமான ஒருவர் தான் உஸ்மான் ரவி அல்லாஹால மூணாவது ஹலீஃபா அவனுடைய மனைவிக்கு சுகம் இல்லை மனைவி நோயாளியாக இருக்கிறார் அது ஹதரத் சுல்லாவுடைய மகளாக இருக்கட்டும் பிரச்சனை இல்லை ஆனா உஸ்மானுக்கு மனைவி சொல்லா சொன்னாங்க நீ உங்க மனைவியினுடைய கடமைகளை செய்வாப்பா உனக்கு யுத்தத்துக்கு வாரத்துக்கு அனுமதி கிடையாது உனக்கு யுத்தத்துக்கு வாரத்துக்கு அனுமதி கிடையாது சொல்லல்லா ஒரு சொல்லம் குடும்பத்துக்கு கொடுத்த முக்கியத்துவம் குடும்பம் குடும்பம் என்ற இதை பாதுகாந்தோம் அதுக்கு யாரும் துரோகம் செய்யவானார் நான் மிக தெளிவாக சொல்லுகின்றேன் அப்படி வேதனைக்குரிய அப்படிப்பட்ட நரகத்தில் வாழக்கூடிய நூற்றுக்கணக்கான பெண்கள் இந்த பூமிக்கு மேலே வாழ்ந்து அவர்களுடைய மனதை எல்லாம் நோகரித்து விட்டு அவர்களை எல்லாம் புண்படுத்தி விட்டு அவர்களை எல்லாம் அநீதிய அநியாயம் செய்யப்பட்ட சமூகமாக மாற்றிவிட்டு அவருடைய சொத்துக்களை எல்லாம் சூறையாடிவிட்டு நாங்க அம்மாவை பக்கமாக நெருங்கவா நாங்கள் சௌபா செய்யவா அன்புக்குரியவர்களே சகோதரே இது இல்ல மார்க்கம் மார்க்கம் என்று சொல்லும் பொழுது எதை முற்படுத்த வேண்டும் எதை இரண்டாவது செய்ய வேண்டும் இது முதலாவது வர வேண்டும் கடமைகளை நிறைவேற்றுவது ஹக்குகளை நிறைவேற்றுவது ஹலாத்தை திருப்பி கொடுப்பது இது மார்க்கத்தில் முதன்மை பெற வேண்டிய என்று இருக்கிறது எனவே இந்த ரமவான் இந்த காவை சந்திப்பதற்கு முன்னால் இந்த இளையற்று கல்லை தேடி போவதற்கு முன்னால் முதலாவது வேண்டிய வேலை பிறருக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை திருப்பி குடித்து விடுங்கள் என்ன பாவ மன்னிப்பு போகின்றோம் என்ன மன்னிப்பு கேட்க போகின்றோம் யாருடன் சுகபத்தை எடுத்துக்கொண்டு நானும் ஒரு சகாபி என்ன பார்த்து மக்கள் தயாரித்து வரைக்கும் எங்க பேரை சொன்னா ரபியம்வாஹு தாலா அன்பு என்று சொல்லோன அதுதான் சஹாபியினுடைய அந்தஸ்து அதை விடவும் சஹாபாக்கள் விளங்கினாங்க நபிய பார்த்து கொண்டிருப்பதை விடவும் என் தாய பார்த்துக் கொண்டிருப்பது எனக்கு விவாதத்தில நன்மையில கூடினது எனக்கு இது முதலாவது இல்ல அதுதான் முதலாவது என்பதை சமமாக கூறினார்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள் நபியை கொண்டு ஈமான் கொள்வது கடமை நபியை கொண்டு ஈமான் கொள்வது வாஜி நபி சொல்லாஹோ அனைத்து செல்லம் அவர்களை கொண்டு விசுவாசம் கொள்ளாத ஒருவர் முஸ்லீமாக மாட்டார் முஸ்லீமாக மாட்டார் தீபாவளியவராக மாட்டார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா நபியை பார்க்கணும் என்பதற்காக வேண்டி இந்த தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை விட்டுவிட்டு நபி நபியை பார்க்க போறது மார்க்க வந்தது இது நபி சொல்லா சொல்லம் சகாபாக்களுக்கு ஒழுங்கப்படுத்தினாங்க சகாபாக்களுக்கு ஒழுங்கப்படுத்தினாங்க ஓய்சோ கருணி ரவியமாக தலாப்போ நபியினுடைய காலத்துல பிறந்த ஒரு சகாபி நபியினுடைய காலத்துல பிறந்த ஒரு மனிதர் அவர் எவன் இருந்தாரு அவருக்குரிய பிரச்சனை தெரியுமா அன்பாக வாழ்ந்திருக்கவே இந்த பாவத்துக்கு எப்படி தோபா செய்வது இதை எப்படி விளங்குவது மதீனாவில் பிறந்து எவன்ல பிறந்து விட்டார் அதனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மதீனா வந்து விட்டார் என்ற கிடைத்து விட்டது விட்டார் தெரியுமா போனா செய்ய செய்ய தாயை அரவணைக்க யாரும் கிடையாது தாயை பார்த்துக் கொண்டே இருப்பேன் என்றிருந்தால் அவர்களை பார்க்க முடியாமல் போய்விடும் என்ன செய்தார்கள் சரி எனக்கு பிரச்சனை கிடையாது அவர் மார்க்கத்தை விளங்கிக் கொண்டார் சரியத்தை புரிந்து கொண்டார் நான் என்னுடைய தாயினுடைய சிறுமத்தை தாய்க்கு செய்ய வேண்டிய பணிவிடையை அந்த பெண்ணுக்கு செய்ய வேண்டிய உதவியை நான் என்னால் செய்து கொண்டே இருக்கிறேன் நசீவு இருந்தால் நதியை சந்திப்போம் என்ற நிலையை விட்டால் அதற்கு இடையில் சர்தாரை ஆலம் சாஹிப் மதீனா முகமது ரசூல்லா வபாத்தாகிவிட்டார் ஆனாலும் வபாத்தாகுவதற்கு முன்னாலேயே அந்த மனிதரை பற்றி சொல்லிவிட்டார் என்னை பார்க்க வருவதை விடவும் என்னை தரிசிப்பதை விடவும் என்னுடைய சபையில் வந்து அமர்வதை விடவும் தன்னுடைய தாயை பெரிதாக மதித்த ஒரு மனிதர் உமரே உங்களுடைய காலத்தில் வருவார் அவருடைய தாய்க்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் அந்த தாய் எனக்கு பிறகும் அபுபக்தருடைய ஆட்சி காலத்திலும் வாழுவார் ஆனால் அவருக்கு அந்த உங்களுடைய உங்களுடைய காலத்தில்தான் அந்த தாய்க்கு மௌத்து வரும் அவருடைய வாட்டுக்கு பிறகுதான் என்னை ரசிப்பதற்காக வேண்டி மனிதாவுக்கு வருவாரே நான் இருக்க மாட்டேன் என்னுடைய கபரை கணவர் தரிசிப்பாரு அந்த காலத்தில் உங்களை தரிசிக்க வந்தால் உமரே நீங்க யார் தெரியுமா நீங்க குரான் இறங்குறதுக்கு முன்னால இருபத்தி ஓரு இடங்கள்ல கிட்டத்தட்ட குரானை படித்தால் இருக்க வேண்டும் என்று சொன்ன இடத்துல குரான் அப்படியே இறங்கின உமர் குரான் இறங்கி குரான் இறங்கிச்சது உமர் சொன்ன பிரகாரம் உமருடைய உமருடைய குரானாக இருந்துச்சு அப்படிப்பட்ட உமர் அப்படிப்பட்ட உமர் ஒரு கட்டத்துல சொன்னாங்க சொல்லலாம் சொல்ல எனக்கு பிறகு நபிமார்கள் யாரும் வரமாட்டாங்க அப்படி ஒரு நபி இருப்பதாக இருந்தால் அது உமராகத்தான் இருக்க வேண்டும் என்ற கருத்தையும் சொல்ல சொன்னாங்க அப்படிப்பட்ட உமரவை பார்த்து சொன்ன வாரத்தை என்ன தெரியுமா வாழ்வர்களே சகோதரர்களே நண்பர்களே உமர் உங்களுடைய காலத்துல எவன்ல இருந்து ஊர்ல இருந்து மற்றொரு மனிதர் வருவாரு அவருடைய அடையாளங்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கும் அவருடைய குவாலிட்டி என்ன தெரியுமா அவர் அவருடைய தாய்க்கு பணிவிடை செய்து தாயினுடைய துவாவுக்கு பாத்தியமானவர் அவரே அவரை நீங்கள் சந்தித்தால் அவரிடத்தில் உங்களுடைய பாவ மன்னிப்புக்காக துவா கேட்டு கேட்கும்படியாக சொல்லிக் கொள்வீர்கள் சொன்னார்கள் நபீனுடைய சுகத்தில் நபீனுடைய பாதையில் பதினெட்டு வருடங்கள் வாழ்ந்த உமரை பார்த்து சொன்னாங்க சொந்தமாக அழைவ சொல்ல எனக்கு வேற ஒருத்தர் வருவாரே அவர் தாய்க்கு செல்வத்தை செய்து தாய்க்கு பணிவிடை செய்து தாயினுடைய அன்பை பெற்றுக் கொண்டவர் அவரை சந்தித்தால் நீங்க உங்களுடைய பாவங்களுக்கு அவருடைய பாவ மன்னிப்பு செல்லுபடியாக சொல்லிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அன்புக்குரிய நண்பர்களே நாங்கள் எங்கிருக்கின்றோம் நாங்கள் எங்கிருக்கின்றோம் குரான் பேசுகிறது فلا تقل لهما اف ولا تنهرهما وقل لهما قولا كريما இரவெல்லாம் நின்று வணங்குவது லேசி இருப்பதையெல்லாம் தர்மம் செய்து விடுவது லேசி முழுமை பருவத்தை அடைந்து சிறுபிராயத்தின் பக்கமாக திரும்பி இருக்கக்கூடிய என்ன பேசுவது என்று தெரியாமல் தமாறக்கூடிய அந்த பெற்றோர்கள் அந்த முதுமை பருவத்தை அடைந்து எனக்கு யாராவது ஒரு தொகை வாங்கி தரமாட்டாவா எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட ரொம்ப விருப்பமாக இருக்குது என்று ஏந்த சின்ன புள்ள சொல்லுவது போல அந்த அப்பனும் சொல்றாரு அந்த தாயும் சொல்றார் அந்த கஷ்டத்தை ஒன்ற உமவா அடைந்து விட்டால் குரான் என்ன சொல்வது குரான் என்ன சொல்வது ரெண்டு மனுஷியாளர் கழிப்பதை விடவும் அப்படிப்பட்ட தாயத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு அந்த தாயை சந்தோஷப்படுத்துவது அம்மாவுக்கு மிக மிகுதியாக அல்லா சொல்றான் உள்ளகுமா கௌரன் கரீமா யா அல்லா நசீமாக்குவாயா யா அல்லா நசீமாக்குவாயா وقت الرحمة جناح الذل من الرحمة وقل دعاء كلمة பெற்றோருக்கான துவா கேளுங்கள் குரான் கொல் நீங்க சொல்லுங்க உங்களுடைய பெற்றோருக்கு துவா கேளுங்கள் எனக்காக வேண்டி விழித்திருந்தார்கள் அவர்களுக்காக வேண்டி எனக்கு விழிக்க நேரம் கிடைக்கவில்லை எனக்காக வேண்டி சிரமப்பட்டார்கள் அதை அவர்கள் சந்தோஷமாக செய்தார்கள் குழந்தைகளுக்காக வேண்டி என்று செய்தார்கள் ஆனால் நாங்கள் செய்யும் பொழுது அல்லாமல் நிற்பானாக வார்த்தைகள் கிடையாது வார்த்தைகள் கிடையாது அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே இவைகள் செய்யப்பட வேண்டியவைகள் இவர்கள் இவைகள் முதன்மைப்படுத்தப்பட வேண்டியவைகள் இவைகள் தான் வாழ்க்கையில் வர வேண்டிய அன்புகள் அல்லா அந்த அன்புக்குரிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பார்கள் கடமைகளை நிறைவேற்றுவோம் ஹராத்தை விட்டு வெளியே வருவோம் உறவுகளை சேர்ந்து வாழுவோம் ஹராமான உறவுகளை துண்டித்து விடுவோம் ரத்தத்தில் ஓடக்கூடிய ரத்தத்தில் உடம்பில் ஓடக்கூடிய ரத்தத்தை அலாலாக்கி கொள்ள வச்சுப்போம் அல்லா சுகான நம் அனைவர்களுக்கும் லேலத்தில் அதை விசிவாக்குவார்கள் யா அல்லா உன்னுடைய அருளை கொண்டு எங்களுக்கு லேலத்தில் கதிரை சீவாக்கி விடாது எங்களை மசவமாக்கி விடாது எங்களை ஓரகத்தி விடாது எங்களை ஒதுக்கி விடாது எங்களுடைய குழந்தைகளை கொண்டு கண்களை குழுவை வைப்பாயாக குழந்தைகளை கொண்டு சோதித்து விடாது பார்க்கக்கூடியவனே கேட்கக்கூடியவனே எங்களை அறிந்தவனே எங்களுடைய உள்ளத்தில் என்னெல்லாம் மோசாடி கொண்டிருக்கிறதோ அவைகள் அனைத்து உனக்கு தெரியும் யாருமா எங்களை பொறுத்த போவாயா எங்களுடைய தேர்களை பூர்த்தி செய்வாயாக கடனில்லாத வாழ்வினை செய்வாக்குவாயாக குறையில்லாத செல்வத்தில் செய்வாக்குவாயாக ஆகியத்தான வாழ்வுக்குரிய மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக واخر دعوانا الحمد لله رب العالمين الحمد لله الحمد لله على من لا تخالفه الظنون الحمد لله على من لا يصفه الواثقون أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم اللهم صل على اللهم صل على محمد عبدك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم عباد الله أوصيكم وإياي بنفسي بتقوى الله وحدوا الله تعالى فإن التوحيد رأس الطاعات واتقوا الله تعالى فإن التقوى غلاف الحسنات ومن يتق الله يكفر عنه سيئاته ويعظم له أجراه ومن يتق الله يجعل له من حمده يسرا وقد قال النبي صلى الله عليه وسلم ألا إن أخبر ما أخاف عليكم شيئان طول الأمر واتباع الحباء وأما طول الأمر فيبعد عن الآخرة واتباع الحباء فيبعد عن الحق ألا وإن الدنيا على كالترحلة براء وإن الآخرة على سبق بلا ولهما بنون فكونوا من أبناء الآخرة ولا تكونوا من أبناء الدنيا فإن اليوم عمل بلا حساب ورجل حساب بلا عمل وفقني الله تعالى وإياكم بما يحب ويرضى من القول والفعل والنية والهدي والهدى برحمتك يا أرحم الراحمين وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر ليلة القدر خير من ألف شهر إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام سلام هي حتى مطلع الفجر أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين واستغفروه إنه هو الغفور الرحيم اللهم صل على محمد عبدك ورسولك اللهم ربنا عبدنا الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم عباد الله أوصيكم وإياي بنفسي بتقوى الله وحدوا الله تعالى فإن التوحيد رأس الطاعات واتقوا الله تعالى فإن التقوى ملاء الحسنات واعتصموا بحبل الله جميعا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 اغفر لباس وغلبه مغفره ظاهره وباطنه لا تغادر ذنبا ورضى الله عنا معهم برحمتك المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والمشركين اللهم انصر اخوان المجاهدين في كل مكان اللهم انصر اخواننا المستضعفين في كل مكان اللهم انصر اخواننا المسلمين في سوريا اللهم انصر اخوان المستضعفين في فلسطين اللهم انزل المسجد الاقصى من كيد الكائدين ومن اليهود الغاصبين اللهم ارزقنا صلاة فيه قبل الممات اللهم ارزقنا صلاة فيه قبل الممات اللهم ارنا في اعدائنا عجائب قدرتك اللهم ارنا في اعدائنا عجائب قدرتك اللهم ارنا بهم يوما اسود كيوم عاد وثمود ربنا ات نفوسنا تقواها وزكها انت خير من زكاها انت وليها ومولاها ربنا لا تجعل بيننا وبين ارزاقنا احدا سباك يا رب العالمين ربنا لا تجعل بيننا وبين ارزاقنا احدا سباك يا رب العالمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وقنا عذاب النار ربنا ربنا ربنا رب عنهما كما ربياني صغيرا ربنا رب عنهما كما ربياني صغيرا ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما وصلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين الله الله لا اله الا الله محمد رسول الله